போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை போற்றி ஓம் நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி அருமையான ஆகவே நால்வர் வாக்கிலும் திருவைந்தெழுத்து அமைந்திருக்கிறது இதுல இன்னொரு விதமாகவும் இந்த இதை சொல்லுவாங்க இந்த ஓம் என்பதற்கு பாருங்க அந்த இம்மன்னா இருக்கா இங்க இல்ல இல்ல அதனால எப்படி படிக்கலாம் போற்றி ஓ நமச்சிவாய இம்மன்னா இல்லாம இம் என்பது இல்லாம இந்த ஓங்கிறது வியக்கத்தகுந்த மந்திரம் போற்றி வணங்குகிறேன் என்னென்ன ஓ நமச்சிவாய நீ மயங்குகின்றேன் போற்றி ஓ நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை போற்றி ஓ நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய் போற்றி ஓ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி என்றும் படிக்கலாம் ஏன்னா பிரணவத்தோடு கூட்டி சொன்னாலும் நமக்கு புண்ணியம் அப்படி இல்லைன்றாலும் நமக்கு தெரிவிந்ததில் ஒண்ணு தவறு எவ்வாறாயினும் இந்த இந்த பாடல் வேற ஒண்ணு திருவாரூரத்தில் முழு நம்ம சிவபுராணம் முழுதும் சொல்வதற்கு ஏழு நிமிஷம் ஆகும் ஏழு நிமிஷம் ஆகும் இந்த ஒரு பாடல் சொல்லுவதற்கு ஒரு நிமிஷம் தான் ஒரு கால் சிவபுராணம் சொல்ல முடியாத நாட்கள் நமக்கு ஏற்படுமாயின் இந்த ஒன்றாவது இது நீங்க இங்கே பஸ்ல ஏறும்போது ஸ்கூட்டர்ல போகும்போது எங்கேயும் சொல்லிட்டு போடலாம் ஏறுங்கயா ஏறுங்கயா பஸ்ல அப்படின்னு சொன்னா போட்டியோன்னு வச்சுவாயோ பூரடம் பிறகு போட்டி வச்சு போட்டி போய் ஸ்ட்ரீட்ல உட்காரத்துக்குள்ள இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இந்த பாடல் மட்டுமாவது நினைவு இருப்பது நல்லது திருவாசம் எத்தனையோ பாட்டு தெரியணும் ஆனால் தப்பா சொல்லல ஓதாமூர்த்திகள் நம்ம திருவாசகம் பாடுகின்ற பொழுது எந்த மூர்த்திகளும் இத பாடுறதில்லை அம்மையே அப்பாவை பிலாமணியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை நாயகனி தன்னடிகள் பாடுவித்த நாயகனை இப்படி இந்த மாதிரி பாட்டு இருக்குமே தவிர நான் கேள்விப்பட்டதில்லை சுவாமி மூர்த்திகள் திருவாசகம் பாடும்போது இந்த பாட்டை இந்த பாண்டு மாதிரி தெரியல பாண்டு மாதிரி தெரியல அதுக்காக அவங்க மேல குறை சொல்ல வேண்டாம் அவங்க படிக்கும்போது அவர் படிச்சிருப்பாங்க நாம என்ன பண்ணலாம்னு கேட்டா மூர்த்திகள் தெரியும்னா இந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்படி விண்ணப்பமா கேட்கணும் தேவாரம் படிச்சவங்க அல்லவா அவங்கள போய் ஏய் அந்த பாட்டு தெரியுமான்னு கேட்கக்கூடாது அப்படியா மரவும் அல்ல முறையும் அல்ல என்னென்ன மூர்த்திகள் இந்த இந்த இந்த நான் மூர்த்திகள் தான் சொல்லுவேன் பொதுவா மூர்த்திகள்னு சொல்றமல்ல மூர்த்திகள் என்றுதான் சொல்றது தேவாரம் படிக்கின்ற புண்ணியம் அடைவங்க அல்லவா அவங்களுக்கு மரியாதை வேணாமா பையன் சின்ன பையனா இருந்ததுனால மட்டுமல்ல அவங்க வாயில வர்றது என்ன மந்திரங்கள் எல்லாம் வருது அதனால மூர்த்திகள் இந்த பாடல் கொஞ்சம் தெரியுமானால் கொஞ்சம் விண்ணப்பம் செய்யுங்களே அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க மோகனத்துல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாம வெறும் இப்ப பொருள் உணர்ச்சியோட படிக்கிறோம் அவங்க பொருள் உணர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் பொருள் உணர்ச்சியை சொல்லிவிட்டு அந்த பண்ணும் சேர்ந்ததுன்னா அராராடா அருமையா இருக்கு பொருள் உணர்வும் இருந்து பண் உணர்வும் இருக்குமானா தங்கத்தில் தங்கம் அடாடா அப்படிலாம் நாம் மூர்த்திகளை அப்படியே கேட்டு இந்த பாட்டு அப்படியே இந்த நான்கு வரி ஒன்னும் தொந்தரவு இல்லை இதை நாம் படித்து வைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாம் ரொம்ப நல்லது எனவே சாப்பிடுவோம் இராப்பகலாய் பேசும்போது இப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சித்தம்பலவன் ஈசனார்க்கு அன்பார் ஆரேலோர் எம்பாவாய் ஈசனார்க்கு நாம் யார் அன்பு யார் எம்மா வந்து நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னம்மா ஆவறது அப்படி இருந்துட்டா நமக்கு ஈசனுக்கு என்ன நம்ம அன்பு யார் நாம் யார் அவன் எங்கேயோ இருக்கிற பெருமான் நாம நம்முடைய அன்பு செலுத்துவங்கிறது நம்முடைய கடமை அவ்வளவுதான் அப்படிப்பட்ட பெருமானுக்கு அவன் எவ்வளவு ஆர் ஈசனார் எப்படிப்பட்டவன் நாம் யார் நம்ம சின்னவங்க ஏண்டி வந்து பாடி தூங்குறிய ஈசனாருக்கு அன்பார் யாம் அந்த அன்பு ஆர் யாம் ஆர் இந்த ஆறுங்கிறது இரண்டனுடன் கூட்டுக ஆரேலோர் நல்ல பாடலவா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடலுமே சும்மா சாதாரண அந்த பெண்களை தூக்கத்திலிருந்து எழுப்புற பாட்டா வச்சு அப்படியே வச்சுட்டார் இழைச்சிட்டார் சிவம் அதனால சரி நான் வேடிக்கையா சொன்னேன் அதனால அந்த காலையில நம்ம எல்லாம் எழுந்திருச்சு படிக்கணும் உண்மைதான் அந்த மாதிரி பேசும்போது அவர் சொல்றார் இராப்பகலாய் பேசும்போது எப்போது ஏண்டி தூங்குறியங்கடி இப்ப காலையில மணி என்னாச்சு தெரியுமா இப்ப இந்த பாட்டு பாடும்போது என்ன மணி தெரியுமா தெரியாத சிவ சிவ அவங்க எப்ப எந்திரிச்சாங்க தெரியுமில்ல மூணு ஐம்பது மூணு ஐம்பதுல இருந்து எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க எட்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப தெருவில் வந்த பெண்கள்னா அதை விட அதிகம் எட்டு பேர் எஸ்ஆர் எட்டு பேர் தான் தூங்குறாங்கன்னு எப்படி தெரியும் எட்டு பாடல் தூக்கத்திலிருந்து எழுப்புது ஆமா முதல் எட்டு பாடல் தான் தூக்கத்திலிருந்து எழுப்புறது அதனால என்னன்னு கேட்டா முத நாள் ராத்திரி அல்ல ஏய் நாளைக்கு மூணு ஐம்பதுக்கு வந்துடணும்படி என்னாரு நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு மறுநாள் எல்லாம் மூணு ஐம்பதுக்கு விடுதலையுமே வெந்நீட்டு மெய்யல் பூசி எல்லாம் வந்தவொடனே அப்படி பார்த்தவொடனே எங்கடி இவ்வளவு காணா என்னாரு அவ ஊடுதான் இது இப்படி காண பேச்சு மூச்ச காண அதாண்டி ஆதியும் அந்தவும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ ஏண்டி தூங்குறியாடின்னா தூங்குறியான்னு கேட்கல வளருதியோ தூங்குறதுன்னு அபசகுனம் ஆமா அதனால வளருதியோ ஏன்னு என்ன சார் கடை ஓகோன்றது கொஞ்ச நாள் தூங்குதுன்னு அர்த்தம் போட்டுதுன்னு அர்த்தம் சொல்லலாம் போட்டி என் போலும் பொய்ய தம்மையாட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றி நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்று இயமானம் வானம் இரு சுடற்கடவுடானி போற்றி இந்த போற்றி என்பதுதான் அரிச்சனை என்று சொல்லுவது அரிச்சனை என்ற அருமையான வட சொல்லுக்கு நேர்மையான தமிழ் போற்றி உரை போற்றி உரைத்தல் என்று பொருள் அரிச்சனை என்பது என்னன்னு அவங்க வடமொழியில் சொல்றாங்க நாம போற்றி உரைன்னு சொல்லும் போது அதே பெருமான நேர் தமிழ் தான் இதற்கு வேறு சான்று வேண்டாம் இதுக்கு உடனே இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன தமிழ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்னமோ தமிழாசிரியரையோ அல்லது இப்ப இருக்கிற ஆளுங்க கட்சியோ திமுக இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க வந்துதானே தமிழ்ல சொல்றது இவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு சொல்றது அதனால இப்ப கிடையாது அருமையாக அகத்தியர் தேவார திரட்டுன்னு ஒரு திரட்டு இருக்கு அது சிவாலய முனிவர் எனக்கு இந்த மூன்று பேருடைய தமிழையும் நிறைய பாடியிருக்கிறாங்க அத்தனையும் எனக்கு அடியனுக்கு பாடுறதுக்கு எனக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை எனக்கு இயலாம இருக்கு சுவாமி அதனால அந்த மூவர் தமிழையும் படித்ததனுடைய சாரமா ஏதேன்னு ஒரு சுருக்கமா எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்க யாரு சிவாலய முனிவர்னு அப்பொழுது அகத்திய முனிவர் இருபத்தைந்து பதியங்களை தேர்ந்தெடுத்து இதுல மூவர் தமிழ்ல இந்த இருபத்தஞ்சு பதியங்கள் படிச்சா போதும் அந்த இருபத்தஞ்சு பதியங்கள்ல ஒரு பாகுபாடு செய்திருக்கிறேன் ரொம்ப அற்புதமான பாகுபாடு இப்ப எல்லாம் திருமுறைகளில் ஆய்வுன்னு முதல்ல நாட்டம் செய்தவர் இந்த அகத்தியர் தான் தெரியுது ஆனா அந்த அகத்தியர் சங்ககால அகத்தியர் இல்லை ரொம்ப பிற்காலத்தில் ஒரு அகத்தியரை தான் இருக்கும் ஏன்னா மூவர் தமிழையும் பிறகுன்னு சொன்னா எனவே எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கும் இல்ல அவர் தேவார திரட்டு ஒன்று ரொம்ப அருமையான நூல் இருபத்தஞ்சே பதியம் இருபத்தஞ்சு பதியம் இப்ப யாரும் அதை படிக்கிறது இல்லை சமுத்திரத்துல நடராஜ முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் இப்பதான் அண்மையில இறந்தார் அவர் தான் இந்த அகத்தியர் தேவார திரட்டுல எப்ப பார்த்தாலும் ஈடுபாடு ஆண்டுக்கு ஒரு ஐந்தாறு முறை முற்றோதல் வைப்பார் இருபத்தஞ்சு பதியம் தான் நீ காலைல உட்காந்தீங்கன்னா பதினொன்று மணி பன்னெண்டு மணிலாம் முடிச்சுடலாம் அப்படி செய்வார் அகத்தியர் கோவில்ல அம்பாசனத்துல அதுல அவருக்கு ஒவ்வொரு முறை முடித்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டா கூப்பிட்டு நீங்க ஐயா இதை பத்தி எனக்கு சொல்லுங்கய்யா அப்படிம்பாரு ஆகவே ஒவ்வொரு முறை முத்துதல் பண்ண பிறகு ஆண்டுக்கு ரெண்டு முறையோ ஒரு முறையோ வந்து அதை பத்தி முழுது சொல்லணும் ரொம்ப அருமையா கேட்பார் அப்படி அதுல அருச்சனை என்ற ஒரு பகுதி அந்த அரிச்சனை என்ற பகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் கேட்டா ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேரும் இந்த போற்றுதும் என்று சொல்றாரு பாருங்க அது மாதிரி வைத்த பதியங்களை தொகுத்திருக்கிறார் தொகுத்திருக்கிறார் அப்ப என்ன பொருள் அரிச்சனை என்பதற்கு நேர் பொருள் போற்றுதல் போற்றி என்று பொருள் போற்றி வயசுகள் இது எப்ப செய்தாங்க ஏறத்தால ஒன்பது பத்தாம் நூற்றாண்டா இருக்கலாம் அதனால இந்த தமிழர்ச்சனை இப்ப வந்து பேசுறது இதுக்கு சம்பந்தம் இல்லை இதுக்கு முன்ன தாத்தா பத்து நூற்றாண்டுக்கு முன்னமேயே அரிச்சனை என்ற வர சொல்லுக்கு தமிழில் போற்றி உரை செய்தல் என்ற பொருளையும் அப்படி போற்றி உரை செய்வதையும் வைத்திருக்கிறார்கள் இது டிஎம்கே வந்தோ இப்ப இருக்கிற எங்க தமிழாசிரியர் கும்பலால் வந்ததல்ல இந்த கும்பலையே மறந்துருங்க ஆகவே போற்றி உரை செய்தல் அதனால் இப்ப அதுக்கப்புறம் சுந்தரமூர் சுவாமிகள் ஒரு வரலாறு சொல்லும்போது சேக்கிலா பெருமான் அருச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் எப்பா என்ன அர்ச்சனை பண்றதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா நல்ல தமிழ்ல பாடுறதுதான் யாரு சேர்க்கிறார் வாக்கு இது பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கு ஆகவே இந்த போற்றிங்கிற சொல்லி ரொம்ப அருமையாக வைத்து இங்கே பாடுகிறார் போன பாட்டிலையும் பாடியிருக்கார் போற்றி பெருமானி உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன் எதுக்கு என் போலும் பொய்யர் தம்மையாட்கொள்ளும் வள்ளல் இந்த நாட்டில் வள்ளல் வள்ளல் என்ன சொல்றான்னு கேட்டா பொருள் கொடுத்தாதான் வள்ளல்னு சொல்றாங்க வள்ளல் அதனால ஆனா வந்து பொருள் கொடுத்தால் இல்லாமல் இங்க ஆட்கொள்ளுகிற வள்ளல் எப்போ யாருன்னாரு நல்ல பெரியவங்களே ஞானிகளை ஆட்கொண்டுட்டா அதுக்கு வள்ளல்னு பேர் இல்லை என் போலும் பொய்யர் பாவம் தன்னை பற்றி அவ்வளவு இழிவா சொல்லு என் போலும் பொய்யர் இவர் பொய்யரா முழுக்க முழுக்க மெய்யர் குதிரை வாங்க போன பணத்துல ஒரு பைசா எடுக்காம போன வந்து போன செலவு வந்த செலவெல்லாம் தான் சொந்த செலவு பண்ணிக்கிட்டு அது குதிரைக்குன்னு வாங்கின பணம் குதிரைக்குத்தான் வேற எதுக்கும் இல்லைன்னு சொன்ன ஒரு மாண்புமிகு அமைச்சர் இவர் எங்க போய் பேசினார் இல்லை ஆனாலும் இந்த பொய் உலகத்தில் இருந்து இந்த பொய்மையான வாழ்வோடு எய்ந்து இருப்பதனால பொய்யர்னர் இந்த உலகமே பொய்மையானது அதெல்லாம் பொய்மை பேசுகின்ற ஏனமா இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பாருன்னு என்னவோ திடமில்லையேன்னு தாய்மானர் பாண்டார் இன்னைக்கு இருப்ப நாளைக்கு இருக்க முடியல இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நாளை காண முடியாது இப்படி இருக்குது எனவே இந்த பொய்மையான வாழ்விலே பொய் வாழ்ந்த அமைப்பில் இருப்பதனால தன்னை பொய்யர்னு சொல்லுவோம் அதனால ஏன் பெருமானுக்கு வள்ளல் என்று பெயர்னர் என்னை போல இருக்கிற சாதாரண பொய்மையுடைய பொய் உலகத்தில் வாடுகின்றவர்களை கூட திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாருங்க ஆதலால் தான் அவருக்கு வள்ளல்னு பேர் அது போல அந்த காலத்துல பாரி ஓரி காரி எல்லாம் இருந்தாங்களே அவங்க எல்லாம் நல்ல சிறந்த புலவர்களுக்கு கொடுத்தா மட்டும் வள்ளல் இல்லை இது அரையும் குறையுமா பாடுது ரெண்டு பாடக்கூட தெரியல பின்னால வந்து நிக்குது ஐயா நீ என்ன நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சேன் பாஸ் பண்ணிங்குது என்ன பண்றது நான் வந்து இதுல மனோமணியம்ங்கிறதுல சொல்லுது ஒன்றும் பாட தெரியாது சரி படிச்சு பாஸ் பண்ணீங்களா புலவரா நீங்க அப்படின்னாங்க இந்தாங்க அப்படின்னு வாரி கொடுப்பாங்க ஆகவே ஒன்றும் புலமை நலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து வள்ளலாம் அது போல இங்கே எங்க பெருமானி உன்னால் படைக்கப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லன்மை இருந்தது ஆனா உனக்கு எவ்வளவு வல்லன்மை இது மாதிரி கேவலம் என் போல இருக்கிற எல்லாம் நீ ஆட்கொள்ற நீ தான் சுவாமி வல்ல வேற யாரு வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை சுந்தரமூர் சுவாமி ஏண்டா இப்படி கொடுக்கற வள்ளலை விட்டுட்டு வேற எங்கேயோ வள்ளலே எங்கள் மைந்தனேன்னு சொல்றீங்களே வாழ்த்தனை யாரு பார்த்தாருங்க அதனால புகழூர் பாடுமின் புலவிர்கள் என்று புலவர்களுக்கென்றே ஒரு ஆற்றுப்படி பாடினார் சுந்தரமூர் சுவாமி மூவர் தமிழில் ஆற்றுப்படையருடையவர் யார் முத்துசுவாமிகள் எங்கே பாடினார் புகழூரில் பாடினார் எப்பொழுது பாடினார் இரவுல போய் கொஞ்சம் பொண்ணு வேண்டும்னு சொல்ற குறிப்புல போனார் வேண்டில பெருமான் அந்த குறிப்போடு மனசுல படுத்தார் தாச்சர்ல படுக்கும்போது என்னன்னு கேட்டா அந்த காலத்துல பாத்தியம் அட்டாச்சர்லாம் கிடையாது ஒரு மடம் அங்க வந்து ஒன்னு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை செங்கல் ஒண்ணு கிடந்தது அதை எடுத்து வச்சுக்கிட்டு துணி மேல துண்டு போட்டிருக்காரா விரிச்சிட்டு படுத்துட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில பார்த்தா அந்த துண்டை எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னா என்ன மாதிரி கட்டி தங்கம் வெட்டி எடுத்துருக்குது எப்ப வெட்டினாரோ என்ன பண்ணாரோ பார்த்தார் அப்படி பார்த்தவன அதை தூக்க கூட முடியல நம்ம நீங்க தங்கத்தை தூக்க முடியாது ரொம்ப கடினம் அதனால தூக்கி பார்த்தா ஏப்பா செங்கல் பொண்ணாச்சு உடனே பார்த்தா தம்மையே புகழ்ந்து இச்சை பே எல்லாம் அனுப்பிவிட்டார் ராத்திரி ராத்திரியா ஒரு கடிதம் இந்த செங்கல் பார்த்தோன்னு எல்லா பல்கலைக்கழகத்திலும் தமிழ் புலவர் பாஸ் பண்ணுவோம் கூப்பிட்டான் கூப்பிட்டு பிரைவேட் கேண்டிடேட் நீங்க வாப்பான்ட்டார் ஏதோ நீ உட்காந்து தமிழ்ல உட்காந்து இல்ல ராமஜெயம் போட்டா எழுதியிருக்க வா நீ <laughs> பல்கலைக்கழக பட்டியல நீங்க தமிழ்ல போய் எழுதிங்க எம்ஏ தொட்டாலும் சரி எம்பில் தொட்டாலும் சரி கூப்பிட்டு ஒரு பதியுமே பண்ண தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடதி ஏண்டா அந்த மாதிரி போட்டு பாட்டை கட்டிட்டு போய் பாடுங்க பாட்டு தர்றாரா கிடையாது பாடாதே எந்த வீர்கள் பின்ன யார பாடுறது சாமியினர் இங்க வாங்க இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏன்னா மனுஷனுக்கு வாழ்வில் ரெண்டு தான் முக்கியம் எது வயிற்றுக்கு சோறு உடம்புக்கு மானம் போகாம துணி ரெண்டு முக்கியம் அப்புறம் நீங்க வந்து டிவி கிவி போக்குவரத்து இத்தியாதிகள் உங்க பிளஷர் அதெல்லாம் அப்புறம் என்னால ரொம்ப அடிப்படை தேவை என்ன அப்படின்னாரு இதுதான் சாமியினர் அது அப்படியே உங்களுக்கு தருவார் போங்கன்னார் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் சாமி இது இருந்தா போதுமா பொண்ணு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும்னாரு அதெல்லாம் எல்லாம் ஆகும்னா இன்னொரு ஆள் அங்க இருந்தது இம்மி மட்டும் போதுமா சாமி எனக்கு இதெல்லாம் எல்லாம் போட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டேன் வயசு தொண்ணூத்தஞ்சு ஆச்சு ஏதோ போற கதிக்கு அடாடாடா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே கவலைப்படாது இப்படி மூவர் தமிழில் ஒரு ஆற்றுப்படை இப்படி எல்லாம் வள்ளல் தன்மையிலே அவர் சொன்னார் பொல் கொடுத்து இவர் அல் கொடுத்து சொன்னார் போற்றி என் போலும் மெய்ய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் இது மாதிரி பொய்மையாக இருக்கிறவர்களை எல்லாம் கூட கருணை கூர்ந்து நீ ஆட்கொண்டு அடியவராக ஆக்கனாய் எனவே நீ வல்லல் பெருமான் போற்றி நின் பாதம் போற்றி உன் திருவடிக்கு வணக்கம் நாத நீ போற்றி போற்றி நீ தலைவனாக இருக்கிறாய் எல்லா உயிர்களுக்கும் ஆதலால் தலைவனாக இருக்கிற உனக்கு வணக்கம் வணக்கம் போற்றி நின் கருணை வெள்ளம் புது மது பாத்தீங்களா கருணை வெள்ள புதுமது உன்னுடைய கருணையாகிய வெள்ளம் கருணையாகிய வெறும் தண்ணி சொட்ட சொட்ட வரல கருணைங்கிறது அப்படி பெரிய வெள்ளமா வருதான் அந்த வெள்ளம் எப்படி இருக்கு புது மது புது மது புது இப்பதான் வந்த தேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னேன்னா மற்ற வண்டுகள் முடிச்சிருக்கும் அல்லது வேற ஏதாவது காத்துல வந்து தூசி வீசி பட்டிருக்கும் இப்ப புது மது அப்போ உன்னுடைய திருவடிகளாய் அந்த புது மது பொடிநில தேன் சொட்டுகின்ற திருவடி இருக்குதே அதற்கு வணக்கம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு என்ன சொல்ற நின் புது மது இனி புவனம் நீய தீ காற்று யமானன் வானம் இரு சுடற்கடவுளானி நீ அப்படியா இருக்கிறாய் நீராக தீயாக நிலனாக எண்வகை பொருளுமாகும் எண் வகை பொருளாக இருக்கிறான் இந்த எண் வகை பொருளாக இருப்பதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் எண் வகை என்பதற்கு எட்டுங்கிறதுக்கு அட்டம்னு வடமொழியில பேர் அட்டமூர்த்தி என்று சொல்றோம் அட்டமூர்த்தி அது அருமையா தமிழ்ல சொன்னா என் வகை பெருமானாக இருக்கிறான் என் வகை மூர்த்தியாக இருக்கிறான் என் வகை மூர்த்தியாக இருக்கிறான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நம்ம இதுல திருவந்தியார்ல போற போக்குல அந்த எண் வகை வடிவனாக இருப்பதை சொல்லுகின்ற பொழுது எட்டு கொண்டார்தாமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற ஏண்டி எப்ப என்ன அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதோட அதுதான் அட்டமூர்த்தினா எட்டு வகை வடிவாக இருக்கிறது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இந்த ஒளிங்கிறதுல இது சூரியன் சந்திரன் தந்தையா பிரிச்சிடும் அக்னி மூணு ஆகா எட்டு இந்த எண்வகை வடிவனாக பெருமான் இருக்கிறான் அப்ப பெருமான் எப்படி கொண்டா எப்படி இருக்கார் பாத்தியாடி அப்படின்னாரு எட்டு கொண்டார்தமை என்ன பண்ணணும் தொட்டு கொண்டே நின்றார் தொட்டு தொடுதல்னா சின்ன பிள்ளைகள் வாயிலா வச்சு பேசுறாரு சித்தாந்த சாத்திரம் தான் இருந்தாலும் சின்ன பிள்ளை எப்படி சொல்லும் இதே நீங்க ரொம்ப பெரியவங்க எப்படி சொன்னாங்க எட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டேன் என்றார் இந்த சொல்லை திருமறை வேறு சொல்லால் சொல்லிற்று குறிப்பாக சேர்க்கிறார் என்று சொல்லால் சொல்லிட்டார் அருமை அப்பர் சுவாமியுடைய நெஞ்சம் எப்படி இருக்கான் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நீங்க பொருளே சொல்ல வேணாம் இப்படி சொல்லிடுங்க நம்முடைய நாவுக்கரசனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னாரு அந்த சிந்தனையை எதையோ ஒண்ணு தடவிக்கிட்டே இருக்குமா எதை தடவிட்டு இருக்கும்னாரு பெருமானுடைய திருவடியே தடவிட்டு இருக்குமா அப்படி தொட்டுக்கொண்டாயிருந்தவர்களுக்கெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் காணா அந்த உலக தொடர்பு இருக்காது விட்டார் உலகம் என்று உந்தீபரு என்றெல்லாம் பாடினாங்க ரொம்ப அருமை சித்தாந்த சாத்திரமும் திருமுறைகளும் அப்படி ஒன்று கொண்டு இணையா எப்பொழுது இருக்கும் ஆதலால் இங்கே புது புவனம் நீத்தி காற்று காற்றியமானம் வானம் இரு கடவுளானி இப்படி என் வகை வடிவாக இருக்கின்ற பெருமானி நீதான் வள்ளல் உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் உன்னுடைய தலைமைக்கு வணக்கம் உன்னுடைய கருணைக்கு வணக்கம் இதெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா முடித்தார் கடவுளே போற்றி கடவுள் கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவன் ஆதரின் கடவுள் எல்லாவற்றையும் கடவுள் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருளு போற்றி என்னை கண்டு கொண்டருளு போற்றி இது சின்ன பிள்ளையா இவர் தான் ரொம்ப அருமையா குருநாதன பெருமான் வந்து இவருக்கு நானேயோ தவம் செய்தேன் சிவாயனம் என பெற்றேன்லாம் சொன்னார் அல்வா அப்படிப்பட்ட பெரியவர் இடையில கொஞ்ச நாள் பிரிந்ததுனால பெருமானி எவ்வளவு நாள் இடையில பிரிஞ்சுட்ட என்னை கண்டு கொண்டருளு போட்டி இப்ப கூட நம்ம கண்ணா மூச்சு போத்தும் போது என்ன கண்ணு காண்பியா அப்படிங்கிறது கண்ணை இறுக்கி முடிக்கிறது எங்கேயா சுத்திட்டு நிற்கிறது இது பாவம் இங்கே எங்கேயே தேடிட்டே இருக்கு அப்புறம் என்னை கண்டு கொண்டருளு போற்றி அதனால நான் இங்கேயோ மூலையில கிடக்குறேன் நீ பெரிய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன் என்னை ஒரு சமயத்தை திருக்க நோக்கில் கொஞ்சம் பார்த்து எப்பா இங்கதான் இருக்கியா வாடா ராஜா வா என்று சொல்லக்கூடாதா என்னை கண்டு கொண்டருளு போட்டி விட உடே உரிக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி கொஞ்சம் பிரிச்சுக்கணும் இங்க விட உடே உருக்கி அது என்னது விட இந்த உலக தொடர்புகளானவை எல்லாம் விட எங்க உருக்கணும் உள்ளே உருக்கி அந்த உள்ளே உருக்கிங்கிறது உள்ளேங்கிறது இல்லைன்னா நடுப்புற இருக்கணும் அந்த இல்லைன்னா இல்லாதனால வெறும் உளேன்னு இருக்கு அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா என்ன பேருன்னு கேட்டா இடையிலே இடைக்குறை என்று பெயர் இடைக்குறைன்னா ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கு விடப்பட்டிருக்கு செய்யுளானதுனால அப்படி செய்யலாம் இதே நீங்க வந்து வசனமா பாடணும் எழுதுனா அங்க விட உளேன தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க உள்ளே என்றே சொல்லுது செய்யுள் ஆனதுனால அது உள்ளேன்னு போட்டோம்னா விட உளே ஊனாவும் லேவன்னாவும் சேர்ந்ததுன்னு சொன்னா நிறைய செய்யணும் ஆயிடுது நீங்க விட உள்ளே என்று போட்டுட்டீங்கன்னா உள் ஒரு அசை லே ஒரு அசை ஈரசை கீராயிடும் ஈரசை கீராயிடும் அந்த ஈரசையானா செய்யுள் கட்டிடும் இங்க அதுக்காகத்தான் அந்த இல்லைன்னா எல்லாமே விட உடே என்ன பண்றது தெரியாம திருமுறைகளில் இலக்கண கூறுகள் என்று கூட ஆராயலாம் அதற்காக போட்டது விட உடையே அப்ப விட இந்த உலகியற் போர்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை விட்டு நீங்க உளே உருக்கி உள்ளேன்னா இந்த உள்ளத்திலே உருக்கி உளே உருக்கி விட உளே உருக்கி வேண்டிட என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி என்னை ஆட்கொள்ள வேண்டும் உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு போற்றி இந்த உடலை எவ்வளவுக்களவு விரைவில் நீக்க திருவுள்ளமோ அவளை நீக்கணும் சுவாமி விளங்குகிறது அல்லவா சங்கரா போற்றி சங்கரன் சங்கரன் என்பதற்கு நேர் பொருள் இன்பம் தருதலில் சங்கரன் என்று சொல்வாங்க இன்பத்தை வழங்குபவன் என்பது பொருள் சம்ன சுகம் கரண கொடுப்பவன் சுகத்தை கொடுப்பவன் என்ற ஒரு பொருள் சுகம் என்பது என்ன நன்மையை கொடுப்பவன் அப்ப இனிமையே கொடுப்பவன் இன்பத்தையே கொடுப்பவன் நம்முடைய சங்கரன் எனவே சங்கரா போற்றி மற்றோர் சரநிலையன் போற்றி எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா கோல பொங்கரால் குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கன் மங்கையோர் பங்க போற்றி அருமையான அம்மா உமையம்மை அவரோடவே கூட இருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம் மால் விடை ஊர்தி போற்றி அருமையான காலை ஏன் அது அறமாகிய காலை அந்த அறமே கடவுளாக இருப்பதனால அந்த விடை வைத்திருக்கின்ற பெருமானே உனக்கு வணக்கம் இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் எழுத்திட்டேனே இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் இந்த வாழ்வு நான் எதுவரைக்கும் நான் தொடர்ந்து போவேன் எனக்கு தேவையில்லை சுவாமி அதனால நீ தான் அதை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார் ரொம்ப அருமையான பாட்டு இழித்தனம் என்னை யானி எம்பிரான் போற்றி போற்றி என்னை யானே இடித்தனங்கிறார் என்னுடைய அருமை என்னுடைய பண்பு எனக்கு தெரியாத சுவாமி அதனால எனக்கு வந்து போழ்ச்சிப்படும்படியாக என்னுடைய செயல் இல்லை என்னுடைய உடம்பும் இல்லை இல்ல செயல் இருந்ததுன்னு சொன்னா நீ அன்னைக்கு ஆட்கொண்ட நீ அன்னையே நீ அழைச்சிட்டு போயிருக்க என் உடம்பு மோசங்கிறது நல்லா தெரியுது ஏன் புழுக்களுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமி பின்னால பாடப்போறார் அடைக்கல பத்தில இது என்னது புழுக்கள் உடை புன்குரம்பை எங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே புழு உள்ள நல்ல வேலையா நல்லா மூடி வச்சுட்டான் பெருமான் இது திறந்தால தெரியுது திறக்கல திறக்கிறது எங்க திறக்கவே போறது இல்ல கடைசியில நெருப்பு தான் திறக்கும் அது எல்லாத்தையும் புழு குழு எல்லாத்தையும் ஒரே அடிச்சிடும் இல்ல போட்டு போய்ச்சி விட்டீங்கன்னா தீர்ந்து போயிச்சு வேலை மண்ணில் போடும் ரொம்ப அதுல புழுக்களுடை உள்ள நிறைய அவ்வளவு கிருமி இருக்குதான் புன்குரம்பை இடிந்த குடிசை இது இடிந்த குடிசை ஏன் இங்க ஒழுவுது இங்க ஒழுவுது இங்க ஒழுவுது எல்லாம் ஒளியே கிடக்களவு எல்லாம் ஒழுகிறதா இருக்கே தவிர இங்கேயும் ஒழுகுது கண்ணில் அப்ப புன்குரம்பை சரி கொஞ்சம் எல்லாம் படிச்சு தொலைச்சாவது நல்ல படிப்பானாரு பொல்லா கல்வி படிச்ச கல்வியாவது உருப்புற கல்வியா படிச்சோமா கிடையாது உருப்பிடாத கல்வியினர் எனவே இந்த கல்வி வந்து ரொம்ப இடிந்ததுங்கிறத இன்னைக்கு பாரதியார் மட்டும் பேசல ரொம்ப காலமா சொல்லிட்டாங்க பொல்லா கல்வி செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது தீதனுக்கு பல் ஆயிரம் நேர்ந்தது நலமோர் எட்டுடையும் நான் கண்டதில்லை இதை நாற்பதினாயிரம் கோயில் சொல்வேன் என்றார் எங்க இப்ப இருக்கிற கல்வி நிலையை பத்தி எப்ப முப்பது ஆண்டுக்கு முன்ன சொன்னார் இப்ப இருந்தார்னு வச்சுங்க குத்திக்கிட்டே செத்துருவார் அதனால நல்ல வேலை அப்பவே இறந்துட்டார் ஆமா அந்த காலம் ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்ன நல்ல கல்வியெல்லாம் இருந்தது ஓரளவு தேவலாம் அன்னைக்கே செலவு தந்தைக்கு ஒரு ஆயிரம் இன்னைக்கு லட்சம்னு அர்த்தம் ஆயிரத்து பேருங்க நீங்க அட்மிஷனுக்கே லட்சம் கொடுத்துருக்கீங்களே அப்புறமேல போவான் சாப்பிடணும் போகணும் வரணும் எல்லாம் வருது தப்பித்தவரி தப்பித்தவர் இப்போ நான் நல்லா படிக்கலன்னா போய் காலில் விழுந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு வேற ஏதேனும் கொடுக்கணும் சிவ அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு போக்குவரத்து இத்தியாதிகள்லாம் செலவு தந்தைக்கு ஒரு ஆயிரம்ங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் இப்போ அல்லவா என்ன நேர்ந்ததுன்னா தீதனுக்கு பல்லாயிரம் நேர்ந்ததுன்னு ஏயா படிப்பினால உனக்கு ஒண்ணுமே இல்லை நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை நன்மையே எனக்கு தெரியல என்ன சார் இது கோயில் இருந்து பேசுறீங்க நாற்பதினாயிரம் கோயில் சொல்வேன் இந்த ஒரு கோயில் இல்லப்பா எங்கேயும் அவ்வளவு மனவர் எப்போ முப்பது ஆண்டுக்கு முன்னையே கல்வி நிலை இவங்களுக்குன்னா அதுக்கு முன்னே மணிவாசர் காலத்திலேயே பொல்லா கல்வி எனவே கல்வி நிலை ரொம்ப காலமாவே சரியாவது அது என்னைக்கு இவங்க இவர்களெல்லாம் மகிழ்ச்சி படும்படியான இத்தனை யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றது இப்ப யூனிவர்சிட்டிக்கெல்லாம் இந்த குறிப்பு எடுத்து கொடுக்கணும் சுவாமி காலங்காலமா நம்முடைய கல்வியை பற்றி பெரியோர்கள் மதிப்பீடு இல்லை கல்வியை பற்றிய மதிப்பீடு என்று ஒரு தலைப்பு போட்டு யாரெல்லாம் என்ன சொன்னாங்க திருவள்ளுவர் முதல்ல அப்படி ஆரம்பிக்கணும் கற்றதனாலாய பயன் என்கொள் அதுதான் முதல்ல பிள்ளையார் கொண்டுச்சு கற்றதுனாலாய பயணங்கள் என்னதையா எவ்வளவு படிச்சு என்ன தெரியுங்களா உயிரை விட்டு படிச்ச சுவாமி ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க ரேங்க் ஒண்ணுங்க யூனிவர்சிட்டி போற கற்றதனாலாய பயன் என்னதான் பயன் சொல்றீங்களா வாளறிவன் நற்றால் சொல்லாரன் அதான் நீங்க சமய கல்வி வேணான்ட்டீங்களே சமய